திருச்சிற்றம்பலம் திரு கருவூர் தேவர் அவர்கள் இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் திருவிடை மருதூர் திருச்சிற்றம்பலம் வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொலிய வீங்கீருள் நடுநல் யாமத்தோர் பைய செம்பாந்தள் பருமணி உமிழ்ந்து பாவியேன் காதல் செய்காதில் ஐய செம்போன் தோட்டு அபிஷடை முழுப்பின் அழிவழகிய தீரு நீற்று மைய செங்கண்டத்து அண்டவானவர் கோன் மறுவீடம் திருவீடை மருதே இந்திரலோக முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுதேழத்தம் போய் ஐந்தலை நாகம் மேகலை அறையாம் அகந்தோறும் பலி தீரே அடிகள் தந்திரிவினை கீதமும் பாட சாதி கிண்ணரங் கலந்தோலிப்ப மந்திர கீதோ தீங்குழலெங்கும் மறுவீடம் திருவேடை மருதே பனிபடு மதியம் பயில் கோழுந்தன்ன பல்லவம் வல்லி என்றிங்கன் வினைப்படு கனகம் போல யாவையோமாய் வீங்கூல கொழிவர நிறைந்து துணிபடு கலவே மலைமகளுடனாய் தூங்கீருள் நடுநல்யாமத்தென் மனநீடையணுகி நுணுகியுள் கலந்தோன் மறுவீடம் திருவீடை மருதே அணியோ மேஷோதே மணியோ நுள் கலந்தாங்க அடியனே நுள் கலந்து அடியேன் பணிமகிழ்ந்தருளும் அறிவை பாகத்தன் படர்ஷடை விடமிடற்ற அடிகள் துணியூமிழாடை அரையிலோராடை சுடரூமிழ்ந்தர அதன் அருகே மணியோமிழ்நாக மணியுமிழ்ந்தீமைப்ப மறுவீடம் திருவேடை மருதே பந்தமும் பீரேவும் தெரிபோருட்பனுவல் படிவழி சென்று சென்றேரி சிந்தையும் தானோ கலந்ததோர் கலவி தெரியேனும் தெரிவோரா வண்ணம் எந்தேயும் தாயும் யானோமென்றிங்கன் எழில் பல்லூழிகள் உடனாய் வந்தணுகாது நுணுகியுள் கலந்தோன் மறுவீடம் திருவீடை மருதே எரிதரு கரிகாட்டு இடுபீணம் நிணமுண்டு ஏப்பமீட்டிலங்கையிற்றழல்வாய் துருக்கழல் நெடும் பேய் கணமெழுந்தாடும் தூங்கீருள் நடு நல் அருள் பூரி மூரோவல் முகில் நீலாயேரிப்ப அந்தி போன்று ஒளிர் திருமேனி வரியரவு ஆட ஆடும் எம் பெருமான் மறுவீடம் திருவீடை மருது யாழ் செய்கையே பசுங்கலன் விசும்பின் இன் தூளி பட நனைந்து உருகி அழலையாழ் புருவம் புனலோடும் கிடந்தாங்கு ஆதனேன் மாதரார் கலவி தொழிலையாள் நெஞ்சம் இடர்பட வண்ணம் தூங்கீருள் நடுநல்யாமத்தோர் யாமத்தோர் மழலையாழ் சிலம்ப வந்தகம் புகுந்தோன் மறுவீடம் திருவீடை மருதே வையவாம் பெற்றம் பெற்றம் ஏருடையார் மாதவர் காதல் வைத்தென்னை வெய்யவாம் செந்தி பட்ட இட்டிகை போல் விழுமியோன் முன்பு பெண்பெண்கோ நொய்யவாரென்ன வந்துள் வீற்றிருந்த நூறு நூறாயிர கோடி மையவாங்கண்டத்து அண்டவானவர் கோன் மறுவீடம் திருவீடை மருதே கலங்கலம் பொய்கை புனற்றேளி விடத்து கலந்த மண்ணிடை கீடந்தாங்கு நலம் கலந்து அடியேன் சிந்தையுட்புகுந்த நம்பனே வம்பனேனுடைய புலங்கலந்தவனே என்று நின்றுருகே புலம்புவாரவம் புகாரருவி மலங்கலங்கண்ணில் கண்மணியனையான் மறுவீடம் திருவீடை மருதே ஒருங்கீரும் கண்ணின் எண்ணில் பொன்மாக்கள் உறங்கிருள் நடு நல்லாமத்தோர் கருங்கண்ணின்றிமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் கலந்தேன கலந்தோணர் கருபூர் தருங்கரும்பனைய தீந்தமிழ் மாலை தடம்போழில் மருத யாழ்வுதிப்ப வருங்கரும் கண்டத்து அண்டவானவர் அண்டவானவர்கோன் மறுவீடம் திருவீடை மருதே சுவாமி மகாலிங்கமூர்த்தி மருதவாணர் அம்பிகை பெருநலமாமுலையம்மை திருச்சிற்றம்பலம்